ஹதீஸ் ஆயிரத்தி நானூற்றி பதினொன்று அபு அல் அன்சாரி ரலி அறிவிக்கின்றார்கள் என்று ஒருவர் பத்து தடவை கூறினால் இஸ்மாயில் நபியின் வாரிசுகளை சேர்ந்த நான்கு அடிமைகளை விடுதலை செய்தவர் போலாவார் என்று நபி சொல்லாஹு அலி செல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஆறு நான்கு பூஜ்ஜியம் நான்கு முஸ்லிம் இரண்டு ஆறு ஒன்பது மூன்று